கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே பெரியார்களே சில சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹாலா சில சோதனைகள் ஏற்படுத்துவதுண்டு அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தன்னுடைய கவனத்தை அல்லாவின் பக்கம் திருப்பி மிக உறுதியாக நிலையாக அல்லாவிடத்தில் மன்றாடுவதை கொண்டு நிச்சயமாக நாம் ஒரு வெற்றி நிம்மதி சந்தோஷத்தின் பக்கம் வர முடியும் இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாற்பத்தி இந்த வரைக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது அதை சமாளிக்க வேண்டும் முன்னோக்க வேண்டும் அந்த இடத்தில் உதவி பெற வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹலால் சம்பந்தமான விஷயங்களை எந்த முறையில நாங்கள் இதை அணுகலாம் எந்த முறையில எங்களுக்கு வெற்றி காணலாம் எந்த முறையில எங்களை அடையாளத்தையும் பாதுகாத்துக் கொண்டு எப்படி நாம் இதற்கு ஒரு வலிய முன்னெடுத்து செல்லலாம் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கருத்து கிடைப்போம் கனிமான சகோதரர்களே இந்த காப்பிர்கள் கிட்டத்தட்ட எழுபது வீதம் எண்பது வீதம் ப்ரொடக்ட் நான் முஸ்லீம்ஸ் தான் எங்களுக்கு எடுத்திருக்கிறோம் நாங்கள் இதுவரைக்கும் மஸ்ஜிதுகள்ல பயான் செய்திருக்கிறோம் ஹலால்கள் சென்ற வருஷம் எங்களுடைய ப்ரொபகேட்டிங்ல கலந்து கொண்டவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் முஸ்லிம்கள் எந்த ஒரு பேப்பர்ல ரேடியோல செய்தியில ஒரு அட்ரஸ் கூட இல்ல ஹலாலுக்கு வாங்க வளர்ச்சியா அவ்வளவுதான் எழுத வரலாம் ஹலால் செட்டிஃபை பண்ணி தாங்க முதலாவது கோர்ஸ் பண்ணவே இல்லை என்ன போர்ஸ் எங்களுக்கு பண்ணிடும் எங்களுக்கு ஹலால் சர்டிபிகேஷன் வந்து எதை கேட்டாலும் நாங்கள் ஹலால் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கிரீனிங் சிஸ்டம் உருவாக்கிறோம் அந்த சிஸ்டத்தை உலகத்தில் ஆறு ஸ்டாண்டர்ட் மலேசியா இந்தோனேஷியா போன்ற உலக நாடுகள் தாழ்ந்தது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் கடைபிடிச்சிருக்கிறோம் மேலான சோழர்கள் எங்களுக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்கிறோம் in between Thailand and Sri Lanka MOU அமெரிக்காவோட இருக்கக்கூடிய இசங்கா என்ற ஒரு நிறுவனத்தோட எம்ஓயு போயிருக்கிறோம் நாம் வேர்ல்ட் ஹலால் போரம்ல எங்களுடைய மெம்பர்ஷிப் எடுத்திருக்கிறோம் சாப்பிட நாங்கள் ஒரு கேளிக்கையை ஹலால கொண்டாடுறதுக்குள்ளான முயற்சி எடுத்திருக்கோம் அஹமது இல்லா இந்த ஒரு பத்து வருஷத்துல உலமாக்கள் சேர்ந்து இப்படி ஒன்று செஞ்சிருக்கிறத இதை எப்படி இதை கம்பேர் பண்றாங்கன்னா இதை கொண்டு போயிட்டு தாலிபானோடையும் இதை கொண்டு அல்காயினோடையும் இதை கொண்டு அந்த இந்த பில்லாலோடையும் இதை இணைச்சி எங்களை சக்தியை உடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்ச்சிதான் இதனுடைய வளர்ச்சி மக்கள் தினத்தினமா ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் அது என்னது எங்களோட குழந்தைகளுக்கு ஒரு சிலபஸ் சிஸ்டம் சிலபஸ் சிஸ்டம் அது நானும் பள்ளியில ஓதிருக்கிறேன் நீங்களும் எல்லாரும் பள்ளியில ஓதிருக்கிறீங்க மூணு மணி நேரம் நான் கூட்டு பை ஃபைவ் பள்ளியில இருப்போம் நூறு பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு லட்சமாக இருப்பாங்க ஓதி கொடுக்கிறது நான் ஒரு சிஸ்டம் பண்ணிருக்கிறோம் இருபது ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் அந்த டீச்சர் என்ன செய்வாருன்னா அந்த பிள்ளைகள் ஒன் அவர்ல ஓதி கொடுப்பார் இதை கூட ஒருவரை செய்த பேசுவார் மக்தம் மக்தம் என்று ஆரம்பித்து இருக்கிறாங்க பிள்ளைகளையும் தீவிரமாக நாம மாத்துறாங்க சகோதரர்களை இந்த நேரத்தில் எனக்காக நீங்க அவர்களுடைய சந்தேகங்களுக்கு ஆளாகாமல் சண்டைக்கு போகாமல் நீங்க என்ன விளங்கி மார்க்கத்தை முறையாக மற்றவர்களுக்கு விளங்கும் உங்களோட ஒவ்வொருவருக்கும் உங்களோட உங்களோட நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் இருக்கிறார் இது கம்யூனிட்டியுடைய அல்ல இது சின்ன ஐம்பது பேர்ல உருவாக்கப்பட்டது இப்ப நூறு பேராகி ஆயிரமாகி ரெண்டாயிரமாகி மூவாயிரமாகி பத்தாயிரமாக இருக்கிறது இது போக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு ஹலால்ல நாங்கள் அப்படியே இருக்கணும் என்றுதான் ஆனா டென்ஷனுடைய நிலைமையை பார்த்தா இதை பின் பின் உடைய ஒரு சிச்சுவேஷனை உருவாக்காத வரைக்கும் அவர்கள் இதுல எதிரியாக போறது யாவற்றும் எல்லாருமே சொல்றாங்க இது எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு வகையான ஒரு தாக்கம் இவர்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கு அவர்கள் இவரை அகலாத அக்செப்ட் பண்ண ரெடி நான் வந்து சவரத்தில் இந்த நாட்டுடைய பெசல் ராஜபக்ச அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தினார் தேர்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ் ஆளுச்சு எங்கள்கிட்ட பேரை கேட்டா நம்ம பேரை கொடுத்தோம் எல்லாம் எங்களோட டான்ஸில் எல்லாம் இருக்குது மார்க்கெட் இருக்கு அவர் அந்த தேர்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ் ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் எழுதியாக இருக்கிறார் அது அநேகமாக அவர் தான் அந்த வெளியிலும் எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கருத்து கிடைச்சிருக்கிறது அந்த ரிப்போர்ட்ல அவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கலந்து கொண்ட கம்பெனிஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நேற்றும் டாப் லெவல் எல்லாரும் வேலை சந்திச்சாங்க சொல்றாங்க சார்ஜ் ஒன்ஸ் எடுத்துள்ள மாதிரி charging is certification company is nothing சிந்திச்சு பாருங்க two hundred two hundred twenty seventeen companies halal certification பண்ணி ஐம்பத்தொரு கருத்துப்படி இந்த ஸ்டாஃப்ஸுக்கு நாங்கள் டபுள் செலவு கொடுப்போம் பிப்டி தௌசண்ட் பிப்டி தௌசண்ட் போதுமா நாங்கள் வெஹிக்கிள் முடிச்சிருக்கிறோமா எங்களுக்கே கஷ்டப்பட்டு இப்பதான் வெஹிக்கிள் என்ன சகோதரர்களே நிலைமைகளை தெரியணும் தெரியறதுக்கு முயற்சி எடுக்கணும் அதுக்குள்ள நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் அழைக்கக்கூடிய நேரங்கள் நாங்கள் last year two thousand twelve target பண்ணினோம் six thousand men should participate in இந்த இந்த இந்த ப்ரோக்ராம் ஆனா கலந்து கொண்டவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஏற்பாடு செஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் நாங்க என்ன செய்வோம் வந்து கலந்து கொள்ள அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த தெளிவு கொடுக்க முடியாது இப்ப நான் ஜும்மாவில் பேசி ஜும்மாவை சொல்ல அதனால அதனாலதான் நான் வாழ்க்கை ஒன்று எடுத்து நீங்க விருப்பமானவர்கள் இருந்து கேட்டுட்டு போகலாம் நீங்க கேட்கலாம் இதை பற்றி உள்ள தெளிவுகள் அதனால கண்ணியமான சகோதரர்களுக்கு அதுல நாங்களே வலியுறுத்த நாங்கள் முஸ்லீம்களுக்கு கூட சொல்லல எங்களை பிரதேசத்திலோ பகல் சொல்லிருக்கிறாங்க அவர்களுக்கு கையில் கூட நான் யாரும் கூட கலந்து கிடையாது நான் இந்த நேற்று வந்த இந்த டப் எல்லாரும் என்னை இதே காலங்களுக்கு வந்தாங்க இதுவரைக்கும் கண்டுகிறேன் கம்பெனிஸ்ல ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முதல் நான் விசிட் பண்ணிருக்கிறேன் இதுவரைக்கும் ஒரு கம்பெனிக்கு நான் போனது கிடையாது நல்ல பயன் ஆனா எனக்கு டாக்குமெண்ட் அலுவலகம் எனக்கு எல்லா கம்பெனியும் பார்க்கணும் என்ன அவனை சாவனை சந்திக்கிறது எனக்கு எந்த தேவையில்லை எங்களோட சிஸ்டம் ஒன்று இருக்குது அலமது இல்லா அல்லாத பெரிய திருப்பர் சென்ற வருஷம் நான் ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொண்டு மலேசியன் சப்மிட் பண்ணேன் எங்களோட ஆடியன்ஸ் எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்து மலேசியாவில் ஒரு இருக்குது தே வாண்ட் எக்ஸ்பெக்ட் என்ன ப்ராப்ளம் என்றால் உதாரணமாக நீங்க சரௌண்டி பிளாக் கேளுங்க அவங்களோட எங்களோட ஹலால் சர்டிபிகேஷனை இந்தோனேஷியா அவங்களுக்கு எக்ஸெப்ட் பண்றாங்க இல்ல இந்தோனேஷியா எங்கட ஹலால் சர்டிபிகேட் இந்தோனேஷியா எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க அப்ப பிளா சிறந்த இந்த பிளா இந்தோனேஷியாவுக்கு போகணும்னா இந்தோனேஷியன் சர்டிபிகேஷன் இங்க போகணும் அதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் அவர் ஆரம்பிச்ச நேரம் ஒரு பெரிய டீம் ஒன்று வந்தாங்க பலஸ்தீன் வாரத்துக்கு அவங்களோட கலதாறு வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு அவங்களோட வர்ற சாதத்துக்கு மில்லியன் கணக்கில் அவங்களுக்கு செலவு போகுது எங்களுக்கு வந்தா அந்த வருஷத்துக்கு ஒரு லட்சமும் போகுது கனிவான சோதனை புரியாதலே இந்த ஒரு சிம்பிளான சிஸ்டம் நாங்கள் வச்சிருக்கோம் எங்களோட எங்களோட எங்களோட ஃபீ சரி எங்களோட ஃபீ இருக்குது அதையும் நீங்க எங்களோட வெப்சைட்ல படிக்கலாம் எல்லாமே மிக தெளிவாக டிரான்ஸ்பரண்டா இருக்குது எல்லாத்தையும் நீங்க விவரிக்கக்கூடிய நேரம் இல்லை இப்ப எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்தோனேஷியாவை அட்டாக் பண்றாங்க இந்தோனேஷியா தான் வேர்ல்ட் அந்த ஹலால் ஆர்கனைசேஷன் அவங்களை நாங்கள் சப்மிட் பண்றோம் அவரோட சிஎல் ஏழு லட்சம் தௌசண்ட் டாலர்ஸ் ஆனா எங்களோட ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டர் மலேசியாவுக்கு சப்மிட் பண்ணணும் எங்கிற அட்வர்டிக்கு அவங்க சேர்ப்பாய் சாப்பிடலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்ப அவனோட அவனோட சிஸ்டம் வந்து ஜட்டிங் அந்த ஜட்டிங் வந்து ஹலால் அதை எக்ஸ்பெக்ட் பண்றதாக இருந்தால் அவங்க ஏது பார்லிமெண்ட் ஒரு பட்ஜெட் வந்து எலக்டேட் அவங்களோட செலவு வரும் எங்களுக்கு எந்த செலவு பெரிய பண்ணி அப்ப ஒரு டேட்டு வந்திருக்கிறாங்க அவங்க இங்க வருவாங்க எங்களை ஆடிட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அல்ஹமது இல்லா அல்லா அல்லா பெரியவர் அந்த ரப் பெரியவர் எங்களால் முடியுமாக எங்களை சக்தியை வச்சு உங்கள்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணி நீங்க எனக்கு பணம் தாங்க என்று கேட்காம இப்ப நிச்சயம் நான் நன்றி செலுத்துவேன் அந்த சகோதரர்களுக்கு சில சகோதரர்கள் இப்ப முன் வந்து சொல்றாங்க நீங்க இந்த பணம் எடுக்காதீங்க விட்டுருங்க நாங்க பணம் தாரோம் என்று சொல்றாங்க இது பணத்துடைய பிரச்சனை அல்ல எல்லாரும் விளங்குறாங்க இல்லை இது ஹலாலுடைய பிரச்சனை அல்ல எங்களுடைய ஐடென்டிட்டியுடைய பிரச்சனை எங்களை பரிதாபத்துக்கு முடிவு இல்லை ایکسپلینشن بن گیا حجاب ضروری نہیں ضروری نہیں موجود اللہ موجود ரூலிங் வந்து ஜெகத்துல வார்த்தையை பத்துவாதீங்க படிச்சீங்கன்னா முகத்தை மூன்றது தான் அது திறக்கவும் ஏனும் எனக்கு ஒன்று கொண்டு கன்சல்ட் இல்ல இந்த ஆதாரத்தினால இன்றைக்கு கொடுத்த பசுவை நான் வர தேவையில்லை இப்ப நீங்க தினத்தினமா பசுவாடி மாவட்டத்தில் இருந்து ஒரு பத்துவா கொப்பி எழுதிங்க என்று சொன்னா நாங்க கொடுத்த பத்துவா நாங்க ஒன்று கொண்டு அது மாலை சொல்லியிருக்கிறோம் முகம் திறக்க கை முடியும் ஹுசைனி கருத்து உம்ரா அச்சுக்கு போகிறத கூட மூணு மோடி நிமிடம் போகும் சவுதியுடைய கருத்து அப்படிதான் ரெண்டு வகையான இதுதானே நாங்கள் வாழ்நாள் முழு பேசி வருகிறோம் மூணு கருத்து நாலு கருத்து இருக்குது அதனால கனியமான சகோதரர்களுக்கு தெரியாது இப்ப இந்த இந்த ப்ராப்ளம் எப்படி ஸ்டாப் பண்றது பொதுவான செய்தியோடையும் நாங்கள் எங்களை டெலிகேஷன் அனுப்பினோம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா எதையும் பேசி எங்களோட அலால பேசுறான் அது இல்லப்பா எதையும் பேச அலால பேசாத அதுதான் பேசுறது நீ பருவா பத்தி பேசு அதை பத்தி பேசு இதை பத்தி பேசு அவன் ஹலால பத்தி நீதியாக பேசுறான் எங்களுக்கு நீதியாக நாங்க எழுதி கொடுத்தாலும் போடுறது ரெண்டு பக்கத்துக்கும் தாமத்துக்கு நல்ல விதத்துக்கு ரெண்டு பக்கத்துக்கும் மீதியாக தாமல் கொடுக்க இல்லை இப்ப நாங்க ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் மீடியா நீங்க இந்த நான் சொன்னேன் அன்றைக்கும் வந்து காவிர்களுக்கு லோக அடிச்சு கொடுக்கணும் நீங்கள் மாற்றத்தை நீங்கள் சொல்லி அது இருக்கிறாங்க நாங்க சொன்னோம் எங்கட ப்ராப்ளம் இல்லை உங்களோட ப்ராப்ளம் நீ கோ ரிவர் செக்ரட்டரி சொல்யூஷன் எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை இருக்குது அது என்னது இதுதான் சொல்யூஷன் சொல்யூஷனே சொல்லியிருக்கிறோம் அதுதான் நேற்று பிரச்சனை சொன்னதுக்கு பிறகுதான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி எங்களுக்கு நேற்று கிட்டத்தட்ட பத்து அரேஞ்ச் பண்ணலாம் இப்ப நாங்க எங்களுக்கு சொன்னது மில்லியன் கணக்கில் நாங்கள் செலவழிக்கிறோம் ஜெகத்தலமா இந்த படத்துல விஷயம் அதால சேர்த்து வச்ச நாற்பது லட்சத்தை கொடுக்கிறோம் வாகனம் வந்து கொஞ்சம் நல்ல வாகனத்துக்கு சேர்த்து பண்ணிக்கிறோம் பணம் இன்னும் பில்டிங்க கட்டிக்கொள்ள இல்லை அதுக்கு பணம் பேர் ஒவ்வொருத்தரும் அவங்க போகணும் கனிவான சமூகத்தில் இந்த போய் பிரச்சாரங்கள் போய் நாம படிச்சுக்கு ரிப்போர்ட்டை வந்து பாருங்க காரணமா கொஞ்சம் டைம் செலவழிக்க ஆபீஸ் இருக்குது மண்டே டு ஃப்ரைடே பாடல் டூ தௌசண்ட் போல ஹிந்தியில இருந்து ஆடிட் பண்ணப்பட்ட இருக்குது எல்லாம் வைக்கிறாங்க ஆடிட்டர்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணவர்கள் எல்லாம் வைக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வந்து பேர் அவசியம் இல்லை நாங்க எந்த நிலைமைக்கு வேணுமா எல்லாத்துக்கும் கட்டிக்கொள்ள இபிஎஃப் எல்லாம் கட்டிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஸ்டாஃப்ஸுக்கு என்னென்ன வகையில் எங்களுக்கு செய்ய முடியுமோ எங்களை தெரிஞ்ச சக்தி கேட்ப செஞ்சிருக்கிறோம் எங்களோட குறைகள் இருந்தால் அதை திருத்தத்துக்கு கவர்மெண்ட்டையும் வேண்டிக் கொள்கிறோம் அடுத்த நேற்று நாங்கள் பாலிமர் இல்லை minister select commission minister select commission எல்லா லீடர்ஸும் இருக்கிறார் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் யாரு ரஞ்சித் விக்ரம் நாயன் போடப்பட்டிருக்கிறது அதுல எல்லாரும் இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ் நாலு பேர் இருக்கிறாங்க ஷா ஹக்கீம் கௌசிக் கௌரவ அத்தாவுல்லா இந்த நாலு பேரும் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம் அலமது இல்லா அல்லாத பெரிய திருப்ப ஒரு மினிஸ்டர் சொன்னாரு இதுதான் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம் அவங்களுக்கு இடையில எல்லாம் ஒரு ஒற்றுமை கொடுத்திருக்கிறாங்க நேற்று எங்களுக்கு சப்மிஷன் நடந்துச்சு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வாழான்னு சொல்லி ஒரு மந்த் கவர்மெண்ட் டைம் கொடுத்திருக்குது நான் எங்களை ஃபில் ஃபைல கொண்டு சப்மிட் பண்ணியிருக்கேன் நான் எங்களுடைய நான் இதை ஆரம்பிக்க போலையும் எங்களுடைய இங்கு நஜீப் அவர்களும் இருக்கிறார்கள் எங்களுடைய note of Muslim law administration அவர்கள் மிக தெளிவாக இந்த ரூலிங்க எடுத்துக்கலாம் அந்த நேரமும் இதை எடுத்தோம் இப்பயும் இதை கிளாரிஃபை பண்றதுக்கு எடுத்திருக்கிறோம் it is an independent Jamiatul Amama. The Jamiatul Amama, the body of Muslim theologians in this country, is constituted of Muslim theologians covering all dimensions of Islamic faith. It is an independent, non-political body devoted entirely to the promotion of religious well-being of Muslims. The incorporating act with power in Jabhat al-Ulama to promote Islam way of life. The social welfare of Muslim covers all aspects of life. This includes consuming food provided by Islam. Muslims can only partake of food which is halal. Halal means what is permissible in Islam, and halal food means food which is which a Muslim may legitimately consume. This is universal. The only body which is accepted to the all Muslims and competent to certify food as halal is also Jamaat Ulama since they are acceptable to all section of Muslims. இது டீட்டெயிலாக எங்களுடைய பாய்ச்சி சொல்லுங்க அதனால இதெல்லாம் நாங்க சப்மிட் பண்ணிருக்கிறோம் கனிமான சகோதரர்களே உங்களோட உதவி என்னென்ன வகையில செய்யலாம் உங்களோட சஜஷன் என்னென்ன செய்யலாம் தொடர்பு கொள்ளுங்க சேருங்க எல்லாரும் எங்களுடைய ஒரு ஒரு ஒரு இதை தெளிவுபடுத்திருக்கிறோம் சக வாழ்வு அன்பாக இறக்கமாக நாங்கள் எல்லோருடைய சேர்ந்து வாழணும் என்று அதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்குங்க அன்பர்களுடைய இந்த மோதலுக்கும் போகாதீங்க அன்பாக எங்களை பத்திருக்கக்கூடிய கவுன்சில் ஏற்படுத்துங்க மீதியாக எங்களுக்கு எந்த வகையில் எழுத்து தரையிலுமோ அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க எங்களை மக்களை தயாரிச்சு நாங்கள் அனுப்பி மக்களுக்கு சம்பந்தமான விளக்கத்தை சமீபத்தில் நெட்டக்கல்ல முந்தநாட்டு நடந்த அந்த ஏனையிலிருந்து இருந்த மட்டும் கேட்டவர்களுக்கு தெரியும் எப்படி ஜிஹாவையும் வந்து அதையும் வந்து லிபியாவும் வந்து எப்படி இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அந்த எல்லாம் சகோதரர் எல்லாம் போலை முடிச்சு அழகாக பிரசன்ட் பண்ணினாங்க எங்களுக்கு பல சில சில டவுட்ஸ் சொல்லி நான் இதை முடிக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களை சந்திக்கிறது நாங்கள் அவரை சந்திக்கதான் இருந்தோம் நாங்கள் அவர்கிட்ட பயன்படுத்தி எடுக்கல ஒரு சகோதரர் நாங்கள் வர்றதாக ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முதல் அவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருந்தாங்க Friday ten thirty Friday ten thirty தான் நாட் பாசிபிள் இட் அது அவருக்கு அவர் இந்த தவறாக பண்ணிட்டாங்க நாங்கள் வரமாட்டோம் வரமாட்டோம் யாரும் எந்த நேரம் சந்திக்கலாம் நாங்களும் யாரும் சந்திக்கலாம் அவர் அதனால கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு பாடுபடுத்த அவர் என்னையும் பேசினார் ஜெமியாவுடைய இந்த கவர்மெண்ட் எடுக்கணும் என்று சொன்னார் எந்த சந்தேகம் இல்லை தாராளமாக அவருக்கு சொல்லலாம் இருந்தாலும் நான் அவருக்கு போன் எடுத்து சகோதரர் பாய் முஸ்தபா அவர்கள் தான் எனக்கு லிங்க் பண்ணினார்கள் போன் எடுத்து சொன்னேன் மாவலன்ஸ் You, you presented behalf of Muslims, and you spoke about Muslim situation. I pray for you, but the misunderstanding, we are open for you anytime. You call us, we will be there. இது அவரோட நடந்த விஷயம் மக்கள் மீடியா இதை தவறாக பல விஷயங்களை முன்வைக்கிறார்கள் கனிமாம் சகோதரர்களுக்கு ஆகலாம் எங்களுடைய கனவுகள் எல்லோருடைய திறந்திருக்கிறது நாங்கள் எந்த நேரம் யாருடைய பேசுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இப்ப அடுத்த கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண போறாங்க இந்த மவுஸ் with Jerusalem and two others to sit and discuss their problems. எங்களுக்கு இப்ப கொடுக்கலுமான நான் அமைதி அமைதிப்படுத்துறதுக்கு தான் நேற்று இந்த பிரஸ் ரிலீஸ் பண்ணி இப்படியான ஒரு சொல்யூஷனை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இப்ப சப்மிட் பண்ணிருக்கிறோம் நாங்க கமிட்டிக்கு committee can come out with any decision நான் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு ரிக்வெஸ்டாக வச்சிருக்கிறேன் நீங்க சவுதிக்கு போகாதீங்க குவைத்துக்கு போகாதீங்க நீங்க முஸ்லீம் கண்ட்ரிஸுக்கு போகாதீங்க நீங்க போகல புதிஸ்ட் கண்ட்ரிஸுக்கு சிங்கப்பூர் தாய்லாந்து சிங்கப்பூர் தாய்லாந்துல எப்படி இந்த ஹலால் ப்ரொசீஜர் இருக்குதுன்னு படிங்க அந்த சிஸ்டத்துக்கு சொல்லுவாங்க நான் அதனால நீங்கள் நான் இந்த ஹலாலுக்கு வேலையில் போகல எங்களுக்கும் இந்த சென்டிமெண்ட் இந்த ஃபீலிங்ஸ் தெரியும் கொஞ்சம் அதனால எங்க எல்லாம் நீங்க எங்கட எடுத்து ஸ்டடி பண்ணீங்கன்னா சிங்கப்பூருடைய அதை எடுத்து காப்பி பண்ணி இருக்கிறோம் ஏன் இந்த மலேசியாவை எக்ஸப்ட் பண்றது என்னத்துக்கு எங்களோட ஸ்டாண்டர்ட் அதனால கனிமான சகோதரர்களே சந்தேகங்கள் இப்படி வரும் பிரச்சனைகள் வரும் நாங்க விமானம் பறி கொடுக்க கூடாது நாங்க எங்களுக்குள்ள விவாதத்தில் போகக்கூடாது எல்லாரும் உதவியாக இருக்கணும் தெளிவான விஷயங்களை குரான் சொல்லுது உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சவர்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவையும் அல்லாஹ் எனக்கு ஒற்றுமையும் அன்பையும் தருவாராக For more lectures, visit slhub.com.